அதான் கடைசின்னு யார் சொன்னா இல்ல இல்ல வரிசையா இருக்குன்னு வரி வரிசையா போடப்பட்டிருக்காது இல்லையே சிவசிவ தான் சிவசிவன் வரலாற்று பரிங்கம் கேள்வி நேர் அப்படிலாம் சொல்லலையே சாமி இல்லை சேக்கிடார் வாய வாய வாய்ப்பட்டு இருக்குமான மணிவாசர் வரலாறு கொடுத்து வச்சோன்னு அர்த்தம் அதில் ஒரு சொத்தை நமக்கு நாலு பேர் வரலாற்றுல மூன்று பேர் வரலாறு பெரியபிராணன் சேக்கிடார் திருவாயில் இருந்துச்சு ஒன்று வரல ஏன் வரல திருத்தொண்டு தொகையில் வரல ஏன் திருத்தொண்டத்தொகையில வரல பிந்தியவர் இப்படி சொன்ன உடனே ஆஹா அவங்க அதெல்லாம் பிந்தியவர் தான் மூவருக்கும் பிந்தியவர் தான் மரமடிகளே எழுதினாலும் சரி இல்லைங்களா மற்ற எவர் எழுதினாலும் சரி மரமடிகள் எல்லாம் எல்லாம் முந்தி வந்து அழுதாங்க முந்தி வந்த திருத்தொண்டத்தைகள் அப்பாலும் அடிச்சார்ந்தார் அடியாருக்கு மணியன்கிறார் அப்படிப்பட்டவங்களாம் பேசும்போது மணிவாசம் இருந்திருந்தாருன்னா ஒரு ஒரு கண்ணியே போட்டிருப்பாரு எப்படி திருநின்ற செம்மையே செம்மையா கொண்ட திருநாவுக்கரை அந்த நடிகாருக்கு மடி என்றெல்லாம் பாடினாரு அப்படி இவருக்கு ஒரு வரியை ஒதுக்கி இருப்பாரு அவருக்கு முன்னே அதெல்லாம் இவங்களே இறைவனா தான் கருதணும் ஞான நம்ம போல அவங்களே புண்ணிய செல்வன் தானே வீடு பேர் அடைஞ்சவங்க அல்லவா அப்படியான எம்ஜிஆர் ஆர்வம் கருதப்படக்கூடாதா கருதவில்லையா கருத ஒவ்வொருத்தரும் அப்படி சொன்னா இழுப்பு ஏனைய அடியவர்களுக்கு இழுப்பு உம் அப்படிலாம் பாகுபாடு படம் நான் சொல்றது தெரியாத தெரியாதன்னு சொல்றது நல்லது அது எதுன்னு கப்பம் போடாது திருவள்ளுவர் திருவள்ளுவர் ஆமா பெரிய சொல்றது நல்லதுங்க நல்லது அது அவங்களுக்கு மேல இடுக்க வரக்கூடாது இல்ல இல்ல இல்ல கசடர வல்லதும் ஐயம் தரும் கல்லாத மேற்கொண்டொடுகள் கசடர வல்லதும் ஐயம் தரும் திருவள்ளூர்ல இந்த படிக்காத படிச்ச மாதிரி பாவனை பண்ணி சொன்னீங்கன்னா உனக்கு ஏற்கனவே நீ படிச்சதையும் சந்தேகத்துக்கு வந்து மட்டும் நீங்கள் சும்மா சார் ஒண்ணுமில்லாத ஆளு அப்படின்றான் அதனால படிக்காத படிக்கலன்னு ஒத்துக்கோ படிச்சதை படிச்சேன்னு ஒத்துக்கிட்டா ராஜா இல்ல படிக்காத படிச்சேன்னு ஒத்துக்கிட்டேன் நீ படிச்சதையும் கூட மற்ற மதிக்க மதிக்க சந்தேகப்பட முடியாயிடும் திருவள்ளுவன் அல்ல ஒண்ணும் காமன் ஏ திருக்குறள் எல்லாம் யோகியதையா படிச்சா தேவலாமே என்ற ஆசையா இருக்கு அதனாலதான் நான் சொல்றேன்னு அவங்க எல்லாம் செய்ய மாட்டாங்க நாங்க ஐயாவை நான் நினைச்சோம் ஒரு காலம் கூட நீதி நூல்கள் பத்தி பேசவே இல்லை மீண்டும் உங்களை தனியா எடுத்து பேசும் ஆத்திச்சூடி கொன்றை வேந்தன் சரிங்களா அறப்படீஸ்வர சதகம் நாலடியார் திரிகடுகம் எல்லாம் தொடலிய ஒரு பயணம் இந்த பிஹெச்டிக்காரன் ஏண்டா நீங்க எழுதுகிற நீதி நூல்களில் அப்படின்ற நாலு பேருக்கு தெரிஞ்சோன்னா இவன் இப்ப வந்து இப்ப இருக்கிற ஆமா நீதி போய் எல்லாம் போச்சு அவன் போறான் நாம எண்ணுவது நல்லது நீதி நூல்கள் யாரும் என்ன ஒவ்வொரு நீதி நடத்தணும் என்னென்னதான் சொல்லப்படுது என்னைக்கு எல்லாம் செய்ய போறோமோ போங்க ஆசை செஞ்சிருவோம் சொல்ல ஆசை சொல்லிடுவோம் இதுதான் சிக்கன பிரித்தேன் எங்கடும் தருளுவதினியே உன்புலால் யாக்கை ஆகவே இந்த உடம்பு எப்படிப்பட்டதுன்னா மிக இழிந்த புலால் நாற்றமுடைய உடம்பு புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புரை புரைன்னா புரைன்னு தெரியுமில்ல சிறு சிறிதாக கனிய இந்த உடம்பு கனிய இந்த புரைங்கிறதுக்கு உயர்வுங்கிற பொருளோட உண்டு புரை உயர்வாகும் தொல்காப்பியம் இந்த பூரை அப்படின்னு உயர்வு என்ற பொருளை கூட வழங்கியிருக்காங்க நம்ம முன்னோர் தமிழர் அதை நம்ம எடுத்து தொடர்ந்து ஆளாமையினால போயிட்டு அது என்னன்னா தொல்லாப்பியத்தில் இருக்கிறதோட சரி வெளியில வரல போட்டு இல்லை இடையணும் இடையணும் அது குறையணும் உங்களுக்கு அது தீங்கு தான் இல்ல இல்ல இதே குறைதான் அது அது வழக்கில் வந்து சரிங்களா ஆனா அந்த இடத்துல அப்ப இங்க கூட என்ன சொன்னா புரை புரை கனிய அப்படின்னு கேட்டா நல்ல மிக சிறப்பாக அந்த உள்ளமானது கனிய என்று கூட சொல்லலாம் இல்லைங்களா சிறு சிறிதாய் கனிய என்று சொல்லலாம் இப்படிப்பட்ட புரை புரை கனிய பொன்னெடும் கோயிலா புகுந்து பெருமான் இந்த மணிவாசனுடைய உள்ளத்துல அப்படி அப்படியே சிறி சிறிதா உள்ளத்துல வர வர வர இந்த அவருடைய மணிவாசனுடைய உள்ளமே கோயிலாக்கிதான் கோயிலாக்கிதான் பொன்னெடும் கோயிலா புகுந்து என் என்பலாம் முடிக்கி என்னுடைய எல்லா எலும்புகளையும் அப்படியே உருகு என்பலாம் முறுக்கி எப்படி ஆண்டாயினார் எளியாண்ட எளியா ரொம்ப எளிமை நான் நினைச்சே பார்க்கல இவரு பணம் எடுத்துக்கிட்டு போய் என்ன குதிரை வாங்கிட்டு வரும் ஆண்டு அமைச்சரு அப்படின்னு சொன்னார் அரசர் சரி அப்படின்னு சொல்லிட்டு புறப்பட்டார் புறப்பட்டு பணத்தை எடுத்துட்டு தான் வந்தார் வந்தது வரும்போது வழி என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த திருப்பரந்துரை வழியா வந்துட்டார் அவ்வளவுதான் சரி திருப்பரந்துரை வழியா எத்தனையோ பேர் தான் போயிருப்பாங்க இவர் ஒருத்தர் தானே வந்திருப்பாரு எத்தனையோ பேர் ஆடு மாடு மேய்க்கிறவெல்லாம் கூட திருப்பரந்துரையில இருந்து மேய்ச்சிட்டு போயிருப்பான் எத்தனையோ பேர் பாவம் ஆனா இவருக்கு இவர் அவரை வர்ற அங்க வர்றதுக்கு முன்னமேயே இங்க அருமையா ஒரு கோயிலை எழுப்பி அதில் ரொம்ப அருமையாக ஒரு குருநாதன் தோற்றம் அடித்து அப்படியே இருந்து பாப்பா என்று அணுங்க அதனால எளியாய் வந்து மிக எளிமையாக என்னை ஆண்டியப்பா ஈசனி மாசிலாமணி குற்றம் தீர்ந்த மணின்னு ஒன்று சொல்லணும்ப்பா துன்பமே பிறப்பே இறப்பொடுமயக்காம் தொடக்கலாம் அறுத்த நச்சோதி என்னை ஆட்கொண்டதுனால எனக்கு என்ன நன்மை கிடைச்சதுனாரு அடாடாடா ஒரு நன்மையா ரெண்டு நன்மையா என்ன துன்பமே என்னைக்கு பெருமான ஆட்கொண்டானோ அன்னிலிருந்து துன்பம்னா என்னன்னே தெரியாது எனக்கு துன்பமே பிறப்பே இனி ஒரு பிறப்பு தாய் வைக்கல உம் மூச்சில்ல பிறப்பறுக்கும் பிஞ்சகண்டன் பெய்கடல்கள் வெல்க மாய பிறப்பறுக்கும் மன்னன் அடி போற்றி எங்கள் பெரும் பிறந்த பிறப்பிற்கும் எங்கள் பெரும் திருவள்ளுவர் பிறவி பெருங்கடல் நீந்துவர் இறைவனடி சேர்ந்தார் சேராதா நீந்துவர் அவர்தான் முதல் ஞானி அவர்தான் முதல் ஞானி ஆமா ஆமா காலத்தால் முந்தியவர் அல்ல எந்த உருகாது ஆனால் அதையும் உருவாக்கும்படியான கருணை அது பெருமானால செய்ய முடியும் நீங்க எந்த உருக்கணும் ஏன் மறுநாள் ஏன் போறோம் பொறுக்கிறோம் மறுநாள் போய் பொறுக்கிறோமல எலும்பெல்லாம் ஏன் வேற வழி வேகாது அது எலும்பெல்லாமே பொறிக்க கொண்டு போய் கங்காளியே வெளியே கொண்டு விட்டு என்னமோ நீங்க தான் போனீங்க நல்லபடியா அந்த ஆன்மா அடையத்துன்னு ஒரு மனசுல பாவன் பாவம் என்ன பண்ணலாம் என்பெல்லாம் உருக்கி உருக்கி எளியாண்டை ஈசனி மாசிலாமணி துன்பமே அந்த துன்பமானது நீங்க ஏன் துன்பத்திற்கு காரணமானது எது பிறப்பு பிறந்தோர் உருவது பெருகிய துன்பம் பிறவார் உருவது பெரும்பேர் இன்பம் பற்றின் வருவது முன்னது பின்னது அற்றோர் உருவதன் அறிக மணிமேகலை மணிமேகலை நல்ல வேலையா மணிமேகலை <laughs> அப்ப பிறந்தோர் உருவது பெரிய துன்பம் பிறவார் உருவது பெரும்பேர் இன்பம் ஏன் சாமி இந்த ஒழிச்சு ஒழிச்சுடலாம்னாரு நீ ஒழிக்க மாட்டேங்கிறடா பற்றின் வருவது முன்னது பற்று வைக்க வைக்க வைக்க பிறப்பிட்டே இருக்கும் பின்னது அற்றோர் ஒருவதென்று அறிக வணக்கம் என்ன அருமை தெரியுங்களா நாலு வரி தான் முடிந்த முடிவு அந்த வெட்டு ஒண்ணு துண்டுன்னு சொல்றோம்ல அது மாதிரி பேசிய பேச்சு என்னமோ பெரியவங்க பெரியவங்களே என்னுடைய துன்பமே பிறப்பே எப்ப பிறப்பு இல்லையோ அது இறப்பு இல்லை தோற்றமுண்டேல் மரணமுண்டு துயரமனை வாழ்க்கை யாரு சுந்தரம் என்னைக்கு நீ பிறப்புன்னு உண்டோ அன்னைக்கே ஒரு நாளைக்கு அதே இருக்கு தொல்லை இருந்திருக்கு அதனால தோற்றமுண்டேல் மரணமுண்டு துயரமனை வாழ்க்கை அருமையா ஒட்ட ஒரு வரிய போதுமே இப்படி துன்பமே இறப்பே இறப்பொடு மயக்காம் மயக்காம் தொடக்கினு கேட்டா இந்த பிறந்த பிறகு என்னென்ன மயக்கம் உண்டு செல்வத்தில மயக்கம் சிற்றின்பத்தில மயக்கம் பதவியில மயக்கம் உடம்பு மேல மயக்கம் எத்தனை இருக்கு அத்தனையும் இவ்வளவு மயக்கம் எனவே மயக்காம் தொடக்கலாம் அறுத்தன சோதி இனி எனக்கு ஒரு ஒரு ஒரு ஒரு சிக்கல் அல்லது பிடிப்பு என்பது ஒன்றிய எல்லாம் நீ நீக்கிட்ட அல்லவா இன்பமே நீதான் இன்பம் உன்னை சிக்கன பிடித்தேன் இருக நான் பிடித்துக் கொண்டப்பா எங்கடுந்து அருளுவது எப்படிப்பா என்னை விட்டுட்டு நீ போய் அருள்வாய் என்னை எனக்கு அருள் செய்துட்டு நீ வேற எது வேணாலும் செய்வாய் என்றெல்லாம் சொல்லி ரொம்ப நல்ல அருமையான பாடல்கள் எல்லாம் இல்லைங்களா எப்படியோ நம்ம திருவண்ணாமலையில இருந்து திருவாசகத்தை எல்லாம் படிக்கும்படியான புண்ணியம் ஒரு